ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷம் மாமென இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாமெங்கும் ஆரோபம் விசேஷமாமே ஜகமதில் இதுவெஞ்சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிக இது கயிறாம் என்னும் திசேடந்தான் மறைந்து போகும் அகமெனும் சமானந்தன்னை அஜானம் மறைத்திடாது பகர்விசேடமதாம் ஜீவன் பரமெனும் மதனை மூடும் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம் ஜீவனும் ஜகத்துவாகி ஜனித்த விக்ஷேபம் அன்றோ ஆவரணந்தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்தது ஏதோ மேவரும் குருவே என்று வினாவிடில் மகளே கேளாய் தோற்றமாம் சக்திதானும் துன்பமாம் பவமானாலும் மாற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் காணி ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிகப் பொல்லாதே சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்றமஞ்சகங்கள் மாண்டு மழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவருண்டோ முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் குட்டுகிற்கும் கொழுத்தாவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றம் மான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமா வந்த முக்தியும் பொய்யாமென்னின் மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிருவாண நிலைமையாமே இம்பரின் நஞ்சை நஞ்சால் இரும்பின இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினையழுக்கால் அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமா மதுவும் கூட சவஞ்சுடு தடிபோல்வோமே இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகளுண்டாகும் அந்த வேழத்தை தம்மை அடவினில் மொழியக் கேளாய் முந்தவஞானம் மூடல் முளைத்தல் காணாதல் ஞானம் சந்ததங் கண்ட ஞானம் தழல் கெடல் குளிமையாதல் விரவமாந்தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம் பரநிலை காணோம் என்று பகர்தலாவரணம் மூடல் நரனொடு கருத்தால் ஜீவன் நானென முளைத்த தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொழல் பரோட்ச ஞானம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவீதந்தானாதல் அபரோக்ஷ ஞானம் ஆகும் கர்த்தனாஞ்சீவவேதம் கழிவதே துக்கம் போதல் முக்தனாயெல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தம் மாமே இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டந்தம் புதுமையாங் கதை கேள்பத்து புருடரோராற்றை நிந்தி உதகதீரத்தில் ஏறி ஒருவன் ஒன்பது பேரெண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான் அறியாத மயல் அஞ்ஞானம் அவன் இலை காணோம் என்று பிரியா ஆவரணம் ஆகும் பிழை கொண்டழல் விக்ஷேப நெறியாளந்த சமனுண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோக்ஷ ஞானம் புண்ணிய பதிகன் பின்னும் புருடரொன்பதின் மதம்மை எண்ணும் நீ தசமனாவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்த மாமே தசபுமான் தன்னை கண்டால் போல் சத்குரு மூர்த்தியே என் நிஜவடி வினையான் காண நீர் அட்டல் வேண்டும் என்றான் சுச்சி பெறும் லட்சியார்த்தம் தொம்பதம் தற்பதங்கட்கு அசிபத வைக்கியஞ்செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் விண்ணொன்றை மகாவிண்ணென்றும் மேகவிண்ணென்றும் பாரின் மண்ணென்று கடவிண்ணென்றும் மருவிய ஜலவிண்ணென்றும் எண்ணுங் கற்பனை போல் ஒன்றே எங்குவம் பிரம்மம் ஈசன் நன்னுங் கூட்டஸ்தன் ஜீவன் நான்கு சைதன்யம் மாமே பூஜ்ஜிய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டீனுக்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமில பிரம்மம் ஆன்மா காட்சிய பாலில் நெய்வோல் கலந்தொன்றாங் கடைந்தெடுக்கும் ஆஜ்ஜிய என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே பிரிவதெப்படி என்றக்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்லை ராஜத குண விகாரம் கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவையான்மாவோ தரமுள இரண்டு கோஷம் சத்துவ குண விகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தம அஜான விருத்தியின் விகாரமாமே சத்தொடு சித்தானந்தம் சமந்திரஞ்சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீயது வாவறிந்து பொத்தொடு ஜடந்துக்காதி பொருந்து பேதங்களான க்ஷுத்திர பஞ்ச கோஷக் குகை விட்டு வெளியில்லாவாய் பஞ்சகோஷமும் விட்டு தப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது அதுவல்லாமல் வேறொன்றும் தறிய காணேன் அஞ்சன இருளையோ நான் நகமென அனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன் மதி தெளியச் சொல்வார் முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனான் தன்னை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய வாழவனோ பாராய் அன்புள மகனே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே தூல சுக்குமவஞானம் தொன்று முன்றவஸ்தை தாமும் காலமோர் முன்றும் ஜன்மக் கடல் எழுங்கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனயத்தனை என்பேன் நான் ஆள் அமர் கடவுள் ஆணை அவை கெலாஞ்சாட்சி நீயே எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேனென்று சொல்லாதே சுயமாஞ்சோதி சுடருக்குச் சுடர் வேறுண்டோ பல்லார் முண்டசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் பதினொன்றானும் அவனிடத்துண்டோபாராய் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றெண்ணும் அறிவற்ற குதக்க மூடற்கு அனவத்தை பலமாய்த்தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபட பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீரே மதுரமாங்கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாக்கியவதற்கும் மதுரந்தான் சுபாவமன்றோ அது இது எனுஞ்சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டுமாக அகம்பொருள் அறிவாய் நீயே இந்த நீ துவம் பதத்தின் லட்சியப் பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மமே தத் பதந்தனில் லட்சிய லட்சியார்த்தம் அந்தமாஞ்சீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் பேதம் அவர் தம்மை கைக்கியங்கூடாதே வேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் போதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வீனாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் மகண்டு நிற்பர் ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியமென்பது கூடதே வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டது என்றும் விடலிலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு செப்போடுது என்றும் தங்கிய சோயம் தேவ தத்தனென்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த முன்றுரைகளாலே துங்கனுள் விரோதமான சொல்லலாம் பொருளாந்தானே பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சி அர்த்தம் மன்னிய தேசங்காலம் அவனிவன் என்ப எல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு விட்டு தொடரிலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக்காட்டும் தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீயதுவாகும் என்னும் மத்தமும் மகண்டமென்றே அஜிபத வைக்கங்காட்டும் கடநீரில் மேக நீரில் கண்டவனிரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடியொன்றாம் எப்போதும் இடமான பிரம்மன் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாகச் சுவானுபூதி சிவோகமென்றிருந்திடாயே தஞ்சமாங்குருவும் சொன்ன தத்துவ வழிதப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தைக் கண்டான் அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேக மானசத்குருவும் காண சுழுத்தியாகி நல்மகன் சுவாவமானான் அளிமகன் நெடும்போதிவ்வாறு ஆனவின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமலதேசிகனைக் கண்டான் துளிவிழி சொரிய பாதம் தொழுது விண்டெழுந்து சூழ்ந்தான் குளிர்முகச் சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் ஐயனே எனது உள்ளே நின்றனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி சிட்டனிவ்வாறு கூறத் தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடருளி செய்வார் துட்டமாந்தடைகள் முன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனாயிருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே நீ நான் என்றிரண்டிலாமல் நிறைந்த பூரணமாய் நானாகத் தெளிந்த ஞானம் நழுகுமோ குருவே என்றான் தானாகும் பிரம்மரூபம் சத்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டில் அனுபவம் உரைத்திடதே தடையவையெனில் அஞ்ஞானம் சந்தேக விபரீதங்கள் படசெய்யும் இந்த மூன்றும் பல ஜன்மப் பழக்கத் தாலே உடனுடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடுமீவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாதே மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது ചിക്കനപ്പഴകി കേട്ടൽ ചിന്തിത്തൽ തെളിതലാലേ വിജ്ഞിന മടം സന്ദേഹം വിപരീതം പൊക്കുവായേ ബ്രഹ്മഭാവനയെ മൂടി பேதங்கட்டுவதஞானம் குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதான் சந்தேகம் திறமறு ஜகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர் தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தம் மான தெரிசதம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் நிருவாணம் திருவாய் எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பாலோர் செயலும் வேண்டாம் நித்தமும் வெளிபோல் பற்றா ஞேயமாத்திரமாய் ஜீவன் முக்தரானவர் விதேக முக்தி பெற்றிருப்பாரெண்டும் ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகையாவர் கேளாய் வான்னிகர் பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன் ஆனவர் நாமம் ஆகும் அவர்களில் பிரம்மவித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதம்யமும் சொல்வேன் தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பாரகாரியம் ஆனாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலவிடார் ஜீவன் முக்தர் காமவாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் தாமர இலை தண்ணீர் போல் ஜகத்தொடும் கூடி வாழ்வார் பாமரர் எனக் காண்பிப்பார் பண்டிதத் திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாஞ்சீவன் முக்தர் வேத கர்மத்தால் வந்த பிராரத்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர்காவாகும் மாதவம் செய்யினும் செய்வார் செய்யினும் செய்வார் பூதலம் புறப்பார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது குஜிப்பார் வெயில் நிலவாய் வெண் விழுது விழுந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமய ஒன்றும் பாரார் நன்று தீதென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் பின்னை மூவரில் இரண்டு வேர்களும் சமாதி யோகம் தன்னையுற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டனாமே அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் பெரிதான திருஷ்டதுக்கம் பிரம்மவித்தனுபவிப்பன் வரியானும் வரனும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நான்கும் விரவினதோடும் கூடும் விதமிருவோரும் ஆவார் ஜீவன் முக்தரைச் சேவித்தோர் சிவனயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவனம் மானார் என்று பழமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீகேனாய் பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லா ஞானத்தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சித் ஆகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும் பொறுமையால் பிராரத்தத்தை புஜிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டுவோம் வழியேதென்றால் சிறியவர் ஞானி செய்த பாவத்தைக் கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெலாங்கை கொள்வாரே